திருச்சிற்றம்பலம் திரு நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அருளி செய்த ஆளுடை பிள்ளையார் திருமும்மணி கோவை திருச்சிற்றம்பலம் திங்கட்கொழுந்தொடு பொங்கரவு திளைக்கும் கங்கை பெரியாற்று கடுவரர் கல்லூழியின் இதழியின் செம்பொன் இரு கரை சிதறி புதலிருக்கு மலர்த்தும் புரி பொஞ்சடையோன் திருவருள் பெற்ற இரு பிறப்பாளன் முத் தீவேள்வி நான் மறை வளர ஐவேளுயர்த்த அரு தொழிலாளன் ஏழிசையாழை என் திசையறிய துண்டப்படுத்த கத்த தந்தமிழிரகன் காழி நாடன் கவுனியர் தலைவன் மாழை நோக்கி மலைமகள் புதல்வன் திறந்திய பாடல் விரும்பினர் கல்லது கடுந்துயருட்புக கைவீழிக்கும் என்னிடம் பிறவி கடல் நீந்துவதரிதே அரியோடு நான் முகத்தோனாதிசுரர்க்கெல்லாம் தெரியாமை செந்தழலாய் நின்ற ஒருவன் சீர் தன் தலையின் மேல் தரித்த சம்பந்தன் தாளிணைகள் என் தலையின் மேலிருக்க என்று இன்றும் மடியவருள்ள திருப்பன இவ்வுலகோர் நன்று மலர் கொடு தூவி துதிப்பன நல்ல சங்கத்து ஒன்றும் புலவர்கள் யாப்புக்குரியன ஒன்கலியை பொன்றும் கவுனியன் செய்வ சிகாமணி பொன்னடியே அடுசின கடகரியது பட உரித்த படர்ஷடை கடவுள் தன் திருவருள் அதனால் பிறந்தது கழுமலம் என்னும் கடிநகரதுவே வளர்ந்தது தேங்கமிழ்வாவி சிலம்பர என் பெற போங்குழல் மாதிட போனகம் உண்டே பெற்றது குழகனை பாடி கோல காப்பு கழகோடை செம்போற்றாளம் அவையே தீர்த்தது தாதமர் மருகர் சடையனை பாடி பேதொரு பெண்ணின் கணவனை விடமே அடைத்தது அரை சோடி செய்யாணி மறை காட்டு குறை சேர் கொடுமே கொழுமணி கதவே ஏறிற்று அத் முக்தியுமாவோம் தவிர அறத்துரை முதின் சிவிகை முன்னாள் பெற்றே பாடிற்று அருமறை ஓத்தோர் ஆண்பனை அதனை பெருநிறம் எய்தும் பெண்பனையாவே கொண்டது பூவிடுமதுவில் பொறிவண்டுழலம் ஆவடு துறையில் பொன்னாயிரமே கண்டது உரியோடு பீலி ஒரு கையில் கொள்ளும் பரிதலை சமண பல்கழு மிசையே நீத்தது அபிசுவையே அறிந்தர நடிபரவும் தமிழ் சுமையறியா தம்பங்களையே நினைந்தது அள்ளர் பழன கொள்ளம் பூதூரிக்கரை ஓடம் கரை செலவேமே கவரூன சம்பந்தம் அறுத்துய கௌவல ஞான சம்பந்தன் இஞ்ஞாலத்து இடையே நிலத்துக்கு மேலாறு நீடுலகத்துச்சே தலத்துக்கு மேலே தான் என்பர் சொலத்தக்க சுத்தர்கள் சேர் காழிச்சுரன் ஞான சம்பந்தன் பக்தர்கள் போய் வாழோ பதீ பதிகம் பல பாடி நீடிய பிள்ளை பரசுதரர்க்கு அதிகம் மணுக்கன் அமணர்க்கு காலன் அவதரித்த மதியம் தவழ் பாட மாளிகை காழி என்றால் வணங்க ஒதியம் பனை போல் விழவரந்தோ சில ஊமர்களே கவள மாளிகை திவளும் யானையின் கவுள் தலை கும்பத்து உம்பர் பதன தம்புதம் திளைக்கும் பெருவளம் தழியே திருவள்ளர் புகலி விளங்க பிறந்தார் வளங்குள் சம்பந்தன் கருதியஞ்சோவே சுருதிய அச்சிலம்பில் தே மரத்தினை வளர் காமறு புனத்து மும்மதம் சொரியம் வெம்மொக கை மாமூரி மறுப்பெண் சீரிய முத்து கொடுஞ்சிலை வளைத்தே கொடுஞ்சரம் துறந்து மோற்பட வந்து முயன்றங்குதவி செய்வெற்பனு கலது சுணங்கள் மென் மூளை சூரி குழல் மாதினை மனம் செய்ய மதிப்பது நமக்குவன் பழியே பழி ஒன்றும் ஓராதே பாயிடுக்கி வாழா கழியோஷமன் கையர் தம்மை அழிய துறந்தரங்கச் செற்றான் சுரும் பரற்றும் பாதம் நிரந்தரம் போய் நெஞ்சே நீனை நினையாதர வெய்திமே கலை நெக்கு வளை சரிவாள் தனையாவ ஏ தடம் சாலிவயர் கனையாவருமேதி கன்றுக்கு இறங்கி தன் கால் வழிபால் நனையாவருங்காழி மேவிய சீர்ஞான சம்பந்தனே தனமல்லி கமல திருவெனும் செல்வே விரப்பொடு திளைக்கும் வீயா இன்பத்து மாடம் நீடோ தென் புகலி காமறு கவினார் கவுனியர் தலைவா பொற்பமர் தோழா தமிழ் மலை மலைமகள் புதல்வா கலைமயில் நாவனினாது பொங்கொழி மார்பில் தங்கிய திருநீர் ஆதரித்திரைஞ்சிய பேதையர் கையில் வெள்வளை வாங்கி செம்பொன் கொடுத்தலின் பிள்ளையாவது தெரிந்தது பிறர்க்கே பிறவியெனும் பொல்லா பெருங்கடலை நீந்த துறவியெனும் தோற்றோணி கண்டீர் நிறைவுலகில் பொன்மாலை மார்பன் புனர்காழி சம்பந்தன் தன்மாலை ஞான தமிழ் ஞானம் திரையிலே உண்டனை என்று நாடறிய சோனம் தருகுழலார் சொல்லிடாமுன் சுரும்பு கட்கு பானம் தரு பங்கயத்தார் கொடுபடை சால் வழியே கூனந்தொருள் வயல் சூழ்காழி மேவிய கொற்றவனே அவனிதலம் நெறிய எதிரெதிர்மலையே சொறி மத களிற்று மத்த தகம் போழ்ந்த செஞ்சேராடி செல்வனரியே எஞ்சா படவரவூச்சி பருமணி பிதுங்க பிடரிடை பாய்வன பேழ்வாய் புலியே இடையிடை செரியருள் உருவ சேன்பி நேர் பொரியன விழுவன பொங்கொழி மின்னே உருசினவரையால் உந்திய கலுழி கரையாருழல்வன கரடி என் கணனே நிறையார் பொரு கடல்லுத கரடியின் கணனே நிறையார் பொரு கடல்லுதைத்த சுரிமுக சங்க செங்கையல் கிழித்த பங்கய மலரின் செம்மடல் நிறைய வெண்முத் துதிர்க்கும் பழன கழனி கழுமல்ல நாடன் வைகையில் மணரை வாது செய்தருத்த சைவ சிகாமணி சம்பந்தன் வேர்ப்பில் சிறுகிடையவள் தன் பெருமுலை புணர்வான் நெறியினில் வரலொழி நீ மலையோனே மலைத்தலங்கள் மீதேரி மாதவங்கள் செய்து முலை தடங்கள் நீத்தாலும் மூப்பர் கலை தலைவன் சம்பந்தற்காளாய் தடங்காழி கை கூப்பி தம்பந்தம் தீராதார்த்தாம் தாமரை மாதவி சேரிய நான்முகன் தன்பதி போல் காமறு சீர்வளர்காழினன் நாடன் கவித்திரத்து நாமறு மாதவர் போல் அழகீந்து நல்வில்லி பின்னே நீர்மரவாத சுரத்தெங்கனேகும் என் நேரிழையே இழை இதழி மென்மலர் கொய்ய தழை வர ஒசித்த தடம் பொழில் இதுவே காமர் சுனை குடைந்தேறி தூகிலது புனைய நின்றனையோ கண்டு வெள்கிடம் இதுவே தினை தோறும் பாய் பாய்கிழியிரிய பை வந்தேறி ஆயவென்றிருக்கும் அணி பரணிதுவே ஈதே இன்புரு சிறு சொல் அவை பல இயற்றே அன்பு செய்தென்னை ஆட்கொழுமிடமே பொன்புரை தடமலர் கமல கொடுமியில் இருந்து நற்றொழில் புரியோம் நான் மோகன் நாட்டை போர்க்கடை கழியே பொங்கு சராபத்தினை துடுப்பெடுத்த முத்தி புகையால் நாள் தோறும் மறைக்கோ சேடொரு காழி என் திசை நிறைந்த தன் தமிழ் வீரகன் நலங்கலந்தோங்கும் விலங்கலின் மாட்டு பூம்புனமத நீர் காம்பன தோழி பஞ்சில் திறந்தபடி நோவ போயன வஞ்சித்திறந்த மணியறை இதுவே வேழங்கள் எய்பவர்க்கு வில்லாவதி காலம் ஆழங்கடல் முத்தம் வந்தலைக்கோ நீழ்வயல் சோழ் வாய்ந்ததிவண்மாடமதிர்காழிக் கோஞ்சிலம்பில் சாய்ந்தது வண்தழையோ தான் தழைக்கின்ற சீர்மிகு ஞான சம்பந்தன் தடமலைவாய் அழைக்கின்ற மங்கை கலர்ந்தன கோடலம்பெய்திடுவான் இழைக்கின்ற தந்தரத்தின் திரசாபம் நின் எண்ணமொன்றும் பிழைக்கின்ற தில்லை நற்றேர் வந்து தோன்றிற்று பெய்வளையே வளைக்கால் மந்தி மாமர பொந்தில் விளைத்தேனுண்டு வேணுவின் துணியால் பாறையில் துயில் பனை கை வேழத்தை உந்தி எழுப்போ மந்தன் சிலம்ப திங்கு என்னயரிங்கு வருவர் பலரே அன்னை காணில் அலர் தூற்றும் அலர்தூற்றுமே பொன்னார் சிறு பரர் கரந்த விழி விழிகுரர் கிங்கினி சேபடி சில் கூறல் இயற்றே அமுதுண் செவ்வாயருவி தூங்க தூங்கத்தாளம் பிரியா தடக்கை அசைத்து சிறு கோத்தியற்றி சிவனருள் பெற்ற நற்றமிழ் விரகன் பற்றலர் போ போல இடங்கிய மனத்தோடும் ஒடுங்கிய சென்று பருதியும் கூட கடல் பாய்ந்தனன் கருதி புதோ பிழை கங்குலி புனத்தே தேம்புனமே உன்னை திரிந்து தொழுகின்றேன் வாம்புகள் சேர் சம்பந்தன் மாற்றலர் போல் தேம்பே அழுதகன்றாளென்னா தனிமலையர் வந்தால் தொழதகன்றாள் என்று நீ சொல்ல நீள் கவி செய்தன்று வைகையில் தொல்லமணர் பர்ச்சரியாவண்ணம் காத்த சம்பந்தன் பயில் சிலம்பில் கர்ச்சரிவார் சுனை நீர் குடைந்தாடம் கனங்குழையே எச்சரியா வண்ணம் காத்திலை வாழியிரும் புனமே புனலரவரந்த புன்மொழி சுரத்து சினமலி வேடர் செஞ்சரம் உரியே படுகலை குழம்பின் முடுகு நாற்றத்தாடும் மரவின் அகடு தீய பாடு தகையின் பஞ்சுரம் கேட்டு கள்ளியங்கவட்டிடை பள்ளி கொள்ளம் பொறிவரி புறவே உறவலை காணி நரை கம் தமிழ்தேம் புனல்வாவே திருக்கழுமலத்து பையரவசைத்த தெய்வ நாயக்கன் தன்னருள் பெற்ற பொன்னணி குன்றம் மான சம்பந்தம் மண்மிசை துறந்த ஞான சம்பந்தனை நயவார் கிளை போல் வினையே நிற்கும் மனை பிரியாத வஞ்சி மருங்குல் அஞ்சோர் கிள்ளை ஏதிலன் பின்சல விளக்க காதொழிந்தனை ஆதலின் புறவே உறவலை நீயே அலை கடலில் மீதோடி அன்னுளையர் வீசு வலை கடலில் வந்தேறு சங்கம் அலர்கடலை விழ்வயல் சூழ் வீங்கு புனர்காழியே ஒன்முத்தமிழ் பயந்தான் ஊர் ஊரோ பசும்புறவித்தேர் ஒளித்த தொழிவி சும்பில் கூறும் இருளொடு கோழி கண் துஞ்சா கொடுவினையே காரும் உணர்ந்திலர் ஞான சம்பந்தன் அந்த மறையின் தாரும் தருகில நெங்கனம் யான் சங்கு தாங்குவதே தேமல்லி கமல பூமொழி படப்பை தலைமுகடேரி இளவேயிற்காயும் கபடி சிறுகார் கடகத்தை சுபடிச்சி அங்கோம் சூல் நரி முதுகை துண்ணி எழுந்து சென்னல் மோதும் காழி நாட்டு கவுனியர் குலத்தை வாழ தோன்றிய வந்தமிழ் வீரகன் தென்திரை கடல்வாய் காண்டகு செவ்வே களிறுகளுகுத்த முட்டு பெட்டை முன் கவரம் பெட்டயங்குருகே வாடையடிப்ப வைகரை போதில் தனி நீ போந்து பனி நீரொழுக கூசி குளிர்ந்து பேசாதிருந்து மேனி வெளுத்த காரண உரையாயிங்கு தணந்தெய்தி நுமரும் இன்னம் வந்திலரோ சொல்லிளங்குருகே சொல்லிளங்குருகே குருகும் பணிலமும் கூன்னந்தும் சேலோ பெருகோ வயற்காழி பிள்ளை அருகந்தர் முன்கலங்க நட்டமுடை கெழுமுமாலின்னோ பொன்கலங்கள் வைகை பூனல் புனமாமையில் சாயல் கண்டு முன்போகா கிளி பிரிய இனமான் விழிவக்கும் என்று விட்டேகாயிரு நிலத்து கனமாமதிர்காழிஞான சம்பந்தன் கடமலை வாய்த்து இணை மாதிவள் காக்க எங்கே விளையோ செழும் செழுங்கதிரே கதிர்மதி நுழையோ படர் சடை மகுட தொருத்தியை கரந்த விருத்தனை பாடி முத்தின் சிவிகை முன்னாட் பெற்ற அத்தன் காழி நாட்டுரை அணங்கோ மொய் தெழு தாமரையல்லே தவிசிடை வளர்ந்த காமர செல்வ கனங்குழை அவளோ மீ மறுதருவளர் விசும்பில் தவ நெறி கலக்கும் உருவளர் கொங்கை உரு பசிதானோ வாருண கொம்போ மதனன் கொடியோ ஆரணியத்து அருந்தெய்வ மதுபோ வண்டமர் குழலும் கெண்டையங்கண்ணும் வஞ்சி மருங்கோ கிஞ்சுகவாயும் ஏந்திள முலையோ காந்தளங்கையும் ஓவியர் தங்கள் ஒன்மதி காட்டும் வட் டிகை பல்லகை வான் தூகிலை கையால் இயக்குதற்கரியதோர் உருவு கண்டென்னை மயக்க வந்துதித்தோர் வடிவிது தானே வடிக்கண்ணியாளை இவ்வான் சுரத்தினூடே கடிக்கண்ணியானொடும் கண்டோ வடி கண்ணே மாம்பொழில் சேர்வைகை அமண்மலைந்தான் வன்காழி பூம்பொழிலே சேர்ந்திருப்பார் புக்கு குருந்தும் தரளமும் போல் வண்ண வெண்ணகை கொய்மலராள் பொருந்தும் திரள் புயத்தண்ணல் சம்பந்தன் பொத்தாமரை வருந்தும் திரள் கொங்கை மங்கையே வாட்டினை வானகத்தே திருந்தும் திரள் முகில் முந்தி வந்து ஏறுதிங்கொழுந்தே திருச்சிற்றம்பலம்